அக்கரைப்பற்று கல்வி வலயத்துக்கு உட்பட்ட புத்துவில் கல்வி கோட்டத்தில் நீண்டகாலமாக காணப்படும் ஆசிரியர் வெற்றிடம் காரணமாக இங்குள்ள கல்வி சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த பெட்டக நிகழ்ச்சியை தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் ஆதம்பாவா ஃபுஹாத் அம்பாறை மாவட்டத்தில் எங்குமில்லாதவாறு மிக கூடுதலாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பிரதேசம் பொத்துவில் கல்வி கோட்டமாகும் இங்கு இருபத்தி மூன்று பாடசாலைகள் உள்ளன இவற்றில் சுமார் ஒன்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இருந்தபோதும் இங்கு கணித விஞ்ஞான ஆங்கில மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆளணி வெற்றிடங்கள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொத்துவில் கல்விக் கூட்டத்தில் எந்த ஒரு பாடசாலையிலும் சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்தை போதிப்பதற்கு ஒரு ஆசிரியர் கூட இல்லை என்ற தகவலை கூறுகின்றார் இங்குள்ள பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபரும் பெற்றாருமாகிய ஏ எம் சித்திக் இதனால் பாடசாலையின் கல்வி அபிவிருத்தி மிகவும் பாதிக்கப்படுகின்றது சென்ற முறை காணப்போனாத்தான சாதன தர புரட்சி முடிவுகளும் இதை பிரதிபலிக்கின்றது புத்தூர் கோட்டத்திலேயே சுகாதார கல்வி போதிப்பதற்கு ஒரு ஆசிரியர் தானும் இல்லை இவ்வாறு ஆங்கிலம் மற்ற சில பாடங்களும் இந்த ஆசிரியர் பற்றாக்குறையினால் இந்த பாடவிதானத்தை ஒழுங்கான முறையில் கொண்டு செல்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது இது எமது பாடசாலை மாணவர்களின் கல்வி கற்கும் கல்வியை கொடுக்க வேண்டிய உரிமையை மறுக்கும் மிகவும் பாரதமான ஒரு செயலாகும் இந்நிலைமையை போக்குவதற்கு எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் மாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் தண்டாயுத பாணியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த ஆணனி தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக நாங்கள் ஒரு ஐம்பத்தி ஒரு ஆசிரியர்களை அங்க நாங்கள் பகுதி பாடசாலைகளுக்கு நாங்கள் இடமாற்றம் செய்திருந்தோம் ஆனா அதுல கணிசமான அளவு ஆசிரியர்கள் பாடசாலைகள்ல போய் தங்களுடைய கடமைகளை ஏற்காமல் அவர்கள் சில நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள் இது அந்த பாடசாலைகளுடைய கல்வி நிலைமைகளை பாதிக்குது நீண்ட காலம் சேவை செய்த ஆசிரியர்கள் அவர்களை நாங்கள் வற்புறுத்த முடியாது ஆனால் புதிய ஆசிரியர்களை போகவில்லை என்றால் இந்த பொதுவில் பிரதேசத்துக்கு நாங்கள் எங்கே இருந்த ஆசிரியர்களை கொண்டு வர அவர் மேலும் கூறுகையில் அந்த பாடசாலைகளுடைய கல்வி தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்ப அண்மையில இன்னும் ஒரு ஒரு மாத காலத்துக்கு இடையில இன்னும் ஒரு டிரான்ஸ்பரை நாங்கள் அந்த மேலதிகமாக சில பாடசாலைகளில் இருக்கிற ஆசிரியருடைய இடமாற்றம் ஒன்று செய்ய இருக்கிறோம் அந்த இடமாற்றத்தின் பொழுதும் பொத்துவிலுக்கு நாங்கள் ஆசிரியர்களை வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கோம் அதன் மூலமாக இந்த ஆசிரியர் பற்றாக்குறை ஓரளவுக்கு நாங்கள் பொத்துவில் பிரதேசத்தில் தீர்க்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இங்குள்ள மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் சம்பந்தப்பட்டோர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேலும் காலம் தாழ்த்தாது எடுக்க வேண்டும் என்பதுவே இங்குள்ள அனைவரதும் எதிர்பார்ப்பாகும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்